முத்து மகன் வந்து உனக்கு பொறப்பான் உன்னை முத்தமிட்டா என்ன அவ மொறப்பான் பட்டு புடவைய தொட்டு இழுப்பா பத்து வீரல்களை கொட்டி சிரிப்பா பிஞ்சு காலால் நெஞ்சில் எட்டி உதைப்பா இளம் பிஞ்சு காலால் நெஞ்சில் எட்டி உதைப்பா ஒரு முத்து மக முத்து மக வந்து உனக்கு பொறப்பா உன்னை முத்தமிட்டா என்ன அவ மொறப்பா துலா மாசம் அசத்தை வரும் மாங்கா திங்கனும் தங்கச்சி எனக்கு வைக்கிற வேலை எல்லாம் பாத்துக்குவாரு அண்ணாச்சி வீட்டுக்கா வேலையை விட்டு தள்ளு கண்ணு நாங்கள் இருக்கும் தங்கச்சி பத்திரம் பண்டத்தை பத்திரமாக துணைக்கு வைக்க நாடாச்சு முத்து மகன் வந்துனக்கு பொறப்பா உன்னை முத்தமிட்டா என்ன அவ மொறப்பா மெல்ல நட கண்ணு மெல்ல நட இது மூணு மாசம் பிள்ளை வர ஒரு பிள்ளை வர இன்னும் ஏழு மாதம் மாலையிட்ட போது இவ மகாலட்சுமி நான் நெத்தையிட்ட போது இவ சொர்ணலட்சுமி அண்ணன் இட்ட போது இவ அன்னலட்சுமி பிள்ளை பெற போரா இந்த பாக்யலட்சுமி இப்போ பிள்ளை பெற போரா இந்த பாக்யலட்சுமி ஒரு முத்து மக வந்து உனக்கு பொறப்பா உன்னை முத்தமிட்டா என்ன அவன் மொறப்பா காரன் சித்தப்பா இந்த சித்தப்பா நான் பவுன் வாங்கி தரேன் காடு குத்தப்பா தாலாட்டு பாட போறேன் எட்டப்பா இப்பவே தாலாட்டு பாட போறேன் எட்டப்பா நான் சங்கீதத்தில் அந்த கால கிட்டப்பா மண்ணு புகழ் போசலை தன் மணிவயிறு வாய்ச்சவனே பாட்டை நிப்பாட்டுறா வயத்துல இருக்கிற புள்ள முழிச்சுக்க போகுது வயத்துல இருக்கிற புள்ள முழிச்சுக்க போகுது முத்து மகம் வந்து நக்கு பொறப்பா உன்னை முத்தமிட்டா என்ன அவ மொறப்பா நல்ல கதை தாயேட்டா நல்ல புள்ள பிறக்கும் துப்பறியும் கதை கேட்டா துப்பாக்கிய துறக்கும் அப்புறமும் கதை கேட்டா வீரம் கொண்டு சிரிக்கும் கட்டப்புறமும் கதை கேட்டா வீரம் கொண்டு சிரிக்கும் பிரகலாதம் கதை கேட்டா பக்தியோட இருக்கும் நாராயணா லட்சுமி நாராயணா ஆஹா நாராயணா லட்சுமி நாராயணா